கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள சிங்கள மீனவர் கிராமமே விஜிதபுரமாகும் இந்த பகுதியில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழில் மூலமே தமது ஜீவனவாயத்தை தேடிக்கொள்கின்றனர் இந்த கிராமத்து மக்களின் தொழில் பாதிக்கப்பட்டு வரும் நிலையானது அவர்களது நாளாந்த வாழ்க்கையினை கொண்டு செல்வதில் பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் இதனை கண்டறிகிறார் கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் கலைவாணி சரவணை தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதில் பல சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக விஜிதபுரவால் மக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வழியே அறுபத்தி ரெண்டு வயதினுடைய நந்தசேனவை சந்திக்க கிடைத்தது இவர் நாற்பது வருட காலமாக கடற்றொழிலை மேற்கொண்டு வருகிறார் கடந்த சுனாமி பேரலைக்கு முகம் கொடுத்த நந்தசேன தமது உடைமைகளை மீள பெற்றுக்கொண்டதாக கூறுகிறார் ஆனால் தமது ஜீவனோபாயமான கடற்றொழிலை மேற்கொள்